పేరు విశ్వరూప సందర్శనం ఈ సేవను వీక్షించే భక్తులకు శ్రీ వైకుంఠ ప్రాప్తి శాశ్వతంగా సిద్ధిస్తున్నది ఇదే గోవిందం పరమానందం విరాట్ పురుషునికి విశ్వ మనోహరునికి నల్లని మేను నగుచూపుల స్వామికి తోమాల సేవకు తెరతీశారు వీక్షించి తన్మయత్వంతో తరించండి ఈ తోమాల సేవ ప్రతిరోజు ఉదయం సుమారు మూడు గంటల ముప్పై నిమిషాలకు సాయంత్రం సుమారు ఏడు గంటలకు జరుగుతుంది ప్రతినిత్యము తోమాల సేవా సమయంలో స్వామివారికి అభిషేకాదులు చేయటానికి తిరుమల నంబి వంశీయులు ఆకాశగంగ నుండి పరమ పవిత్రమైన గంగాజలాన్ని గర్భాలయంలో పూజకు సిద్ధంగా ఉంచుతారు మూలమూర్తితో అనుసంధానం చేయబడిన భోగ శ్రీనివాసమూర్తికి నిత్యం అభిషేకం మరియు ఇతర ఉపచారాలు అన్నీ ఈ స్వామివారికి ఈ సేవలో అర్చకులు ఏకాంగి ఆచార్య పురుషులు వేద పండితులు పాల్గొంటారు భోగ శ్రీనివాసమూర్తికి పాద్యం అంటే పాదాలను కడగడం అర్ఘ్యం అంటే చేతులను కడగటం ఆచమనం అంటే నీటిని త్రాగించడం దంతభావనం అంటే పండ్లు తోమడం ప్రత్యూషం అంటే నాలుక శుభ్రం చేయటం గంధూషం అంటే ఉమ్మివేయటం వంటి ఉపచారాలను చేస్తున్నారు చూడండి అల గంగాజనుకుడికి అర్ఘ్యపాద్యాచమనాలు అని అన్నమయ్య పాడినట్టు ఆ స్వామికి మన తృప్తి కోసం మనం చేసే ఉపచారాల లీలా వినోదమిది విశ్వతో पुरुष एवेदकम् सर्वम् यद्भूतम् यच्च भव्यम् उकामृतत्वच्चेदानः यदन्नेनातिरोहदे एतावानश्च महिमा अतो ज्यायागिश्च पौरुषः पादाः च विश्वा श्रीमादौद्ध उदे पुरुषः पादो स्वात्मनः ततो व्यक्रामद् साजनार्शने अभि तस्मा विराडजायत अधिपूरुषः स जातोऽप्यरिच्यत पश्चाद्भो मिमथो पुरः यः पुरुषेण हमिषा देवायज्ञवतन्वता वसन्तो अस्त्याशीदाब्जम् ग्रिष्वयग्मशरद्भीभिः सप्ताच्चादन्वरिधयः त्रिः सप्तदमिध कृता कृताः देवायत्यज्यन्तन्वानाः अपध्नन् पुरुषम् पशुम् संयज्ञम् बर्हिषि प्रोक्षन् पुरुषम् जातमग्रतः तेन देवा अयजन्त साध्याऋषयश्च ये तस्माज्ञा सर्वहुतः ఇప్పుడు పరదా వేసి భోగ శ్రీనివాసమూర్తికి తిరునామము పచ్చకర్పూరంతో అలంకరించి నూతన వస్త్రాలంకరణ చేసి ఆసనంపై తులసి వేసి ఆసీనులను చేస్తారు तस्माद्यज्ञा सर्वहुतः ऋषः सामानि जज्ञिरे छन्दागंसि जज्ञिरे तस्मात् यजस्तस्मादजायत तस्मादश्वा अजायन्त ए के च भया ददः गावो हज्यगेदस्माद् तस्माजातावयः यत्पुरुषम् व्यदधो कविभाव्यकल्पयन् मुखम् किमस्य गौबाहो कावोरोपादाच्येदे पूरो मुखमादेहोराजन्यः यद्वैष्यः पद्भ्यागम् सोऽ अजायत मनसो जातः चक्षोर्य अजायत मुखादिन्द्रश्चाग्निश्च ప్రాణాయురజాయత మూలమూర్తి పాదాలపైనున్న బంగారు తొడుగుల్ని తీసి అభిషేక ఆసనంపై ఉంచి ఇప్పుడు పరదా తీస్తారు పురుషం మహాంతం ఆ పాద పద్మాలకు అభిషేకం జరుగుతోంది పూజించి పునీతులవ్వండి పాదాలను వస్త్రంతో తుడిచి నూతన వస్త్రాలను ఒక్కొక్క పాదంపై ఒక్కొక్కటి చొప్పున ఉంచి తిరిగి బంగారు పాదాల తొడుగుల్ని ఆ స్వామి పాదాలకు అమరుస్తున్నారు అర్చక స్వాములు తమేవం విద్వానమృత ఇహ భవదే ान्यपन्थायनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्तदेवाः कानि धन्मानि प्रथमान्यासन्नकम् महिमानत्र दन्दे शत्र पूर्वेदाध्यासन्तिदेवाः अभ्यर्थम्भोधपृथिव्ययसा च विश्वकर्मणः समवर्तताधि तस्य त्वष्टा विदधत्रोपमेदि तत्पुरुषस्य विश्वमाजानमग्रे సాలగ్రామాలు సాలగ్రామాలంటే దైవంతో సమానమైనవి స్వామి అందులో ఉంటాడు కాబట్టి దైవానికి చేసే పూజలు ఉపచారాలు సాలగ్రామాలకు కూడా చేస్తారు आन्यपन्था विद्यनयनाय प्रजापदिस्तरदिगर्भे अन्तः जायमाना बहुधा विजायते धीरा परिजानन्ति योनिम् परिजीनाम् पदमिच्छन्ति वेधदः यो देवेभ्य आदमदे यो देवानाः पुरोहितः देवे जयदः आजाय ब्राह्म ये या य अनन्तरायाय गर्वस्य मादिराष्टवोत्तममात्मवदि गर्वस्य ये गर्वस्य नित्ये गर्वमेव देनात्मादि हि ओ இங்கத்தனை போலமிருந்த கடாரத்தில் போரத்து வைத்த மஞ்சரன் செங்கழநேரன் ముందు రోజున స్వామివారికి సమర్పించిన వస్త్రాలను అర్చక స్వామివారు భక్తితో తన నేత్రాలకు అద్దుకుని దివ్యానుభూతి పొందుతారు पटर्विराज बरा கண்டாரம் செய்யா கரியங்கள தளர்ச்சியமாக்கி வைத்த கண்ணானேரை தொட்டு கண்ணின் பின்போக புறம் செய்க పరదా తీసిన తరువాత అర్చకులు తులసి దళాలు తీసుకుని మూలమూర్తికి వక్షస్థలంలో ఉన్న శ్రీదేవి భూదేవులకు మలయప్పస్వామి ఉభయ నాంచారులకు ఉగ్ర శ్రీనివాసస్వామి ఉభయ దేవేరులకు కొలువు శ్రీనివాసమూర్తికి శ్రీరామ సీతా లక్ష్మణులకు శ్రీకృష్ణ రుక్మిణీలకు చక్రత్తాళ్వార్ అంటే ఆ సుదర్శన స్వామికి విమాన వెంకటేశ్వర స్వామికి పాద్య ఆచమన ఇత్యాది ఉపచారాలు చేయించి మంత్రస్నానం చేయిస్తారు மண்டங்குடையன்பர் மாமரையார் நிகழ்ச்சிகரந்தனைந்தான் கடையருள் மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேன் இறங்கடத்தேத்தரம் விடையுட மனகான் அதற்கான அழகடல்வான் நடனங்காம் அரங்கத்தம்மா பள்ளியடந்தருளாயவன் குரதிசைத்திடம் வந்தனந்தான் பொழுதாய் மதுவிலந்தொழுகின மாமலரெல்லாம் பாடவரசர்கள் வந்து வந்தேன் வந்தா இரங்கலை சேத்தனம் விடையுட மனகான் அதிர்கடல் போன்னுடலெங்காம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருடைய கொழுமடனது கோந்தது உணர்ச்சி மாறு தமிதுவோ இழந்தன மலரடை பள்ளிகள் அண்ணன் ஏந்தனி அணைந்தலம் இளம் சிறகுதலிய முதலையன் பிளம்புறவேழ்வாய் வெள்ளையவனகன் விடத்தலை கணங்கு அடுங்கிய ஆணையன் அருந்தையர்களத்தா அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய ஏழு பரந்தன சோழ் திசையெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கு படரொளி பசுத்தனன் பணிமதிலிவள பாயிருள் அகன்னது வாய்ந்தொழில் கமுக மறைக்கைக்கேறிவன் பாளையண்ணாரம் வைகரை கோர்ந்தது மாறுதமிதுவோ அடலில் எழுதரது கிரியம் தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய ஏற்றிடமேதிகள் தலைவிடுமாயர்கள் வேங்குழலோசையும் விடமணி குரலும் ஏற்றிய விசதிசை பரந்தன வயலுள் இறந்தன இறந்தினம் இலங்கையர் குலத்தார் ஆடிய வருஜனை வாடவரேரே மாமணி வேள்வியை காத்து அவனிடமாட்டி அடியாத்து எம்மரசே அரங்கத்தம்மா பள்ளி கடந்தருளாய் முறையில் கலைந்த புலரே கலந்தது உணதிசை கனகடலரவம் கழிவண்டு விழத்திய கடம்பரம் புனைந்தலம் தடையல் கொண்டடையன பணிவான் அமரர்கள் புகழ்ந்தனராதனிடம்மா இலங்கையர்தான் வழிபாடு செய்வாயர் எம்பெருமான் பள்ளியடந்தருளார் மணிநயம் தேருடனிவர இளையவர் மதினொரு விடையனிவர மருதிய மயிலிட நறுமுகனிவன வந்து வந்தேன் அம்மா பள்ளி எழுந்தருளாய தோட்டங்களிவையாம் முனிவரும் மருதருமிவரும் இந்திரனானையும் தானும் வந்திவனும் இயக்கரம் மயங்கினர் திருவடி தொடுவான் அந்தரம் பாரிடமெல்லாம் அச்சிடுவான் அரங்கத்தம்மா பள்ளி வானவர் வாயிகள் முதலார் எம்பெருமான் படிமை கடங்காண்டற்கு ஏற்பட வாயினர் கொண்டு நன்முனிவர் புகந்த தோன்னிலையம் தொடங்கடி பரப்பேம் அம்பரதலத்தில் மகள் என் அதிரள் வாய் தம்மா வள்ளி எழுந்தருளாய் எட்டம் மக்களே மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதரினவர் கிணாளக்கமருளாம் அரங்கத்தம்மா பள்ளி மலர்ந்தனால் மலர்ந்தன கதிரவன் பிழைந்துதரே துளிருடத்தேரினர் கோடயம் பொழைந்த தோன்றியதால் தொண்டருடைப்படி என்ன மடியனை உன் அடியார் காட்படைத்தாய் பள்ளியடந்தருளாயங்கள் வளர்ந்தன கதிரவங்கணைகள் முளைந்த நனிவன துணியிடையால் சிறுகுழல் பிழைந்துதனே துணிலுடன் சூழ் குணரங்கள் கோடையம் பொடைந்த தோன்றியதால் தொண்டருடை பொடியன்ன மடியானை அழியரண்ணருடைய உன்னடியார் காட்படைத்தாய் കള്ളിയടന്തരുളായ നിരാജുരത്മാരാജ്യം കൃത്യമുണ്ട് ം ഭൂജയേവാസ്തു ഭൂജ അണ്ണവയൽ പുതുമയാണ്ടാവരംഗത്തെ പണ്ഡിതപ്പാവൈ മറുപടിയ ഇന്നിലയാൾ പാടിക്കൊടുത്താണപ്പാമാളായി பூமாலை சூடி கொடுத்தான சொல்ல சூடி கொடுத்த சுடற்கொடிய தொழுமாவை பாடியருடவல்ல பல்வடையாய் நாடினே வேங்குடவர் கண்ண நாம் கடவா வண்ணமே நீங்கும் வல்லல் பெரும்பழுக்கள் நீங்காத எல்லாம் நிறைந்த உத்தமந்தேபாரே நாடெல்லாம் திங்கள் செய்து போங்கு வரும் உடன் நிலைக்கும் வல்லல் பெரும்பதுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தமழை கண்ண ஒன்றிலே கைகரவேல் அழியில் புத்திர முகந்து முதல்வன் உருவம் போல் நிகழ்ந்தேன் பழியந்தோருடை பத்மநாபன் கையாழிவால் என்ன வளம் முறைவால் தாடாதே தோன்ற மணி விளக்கை தாயை புடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஐயாமாய் வந்து நாம் தோமலர் தோலை தொழுது வாயினால் வாடி மனத்தினால் சிந்திக்க ஓயவிடயம் முகதருவான் நடவ தீரை தோதாகம் செப்பலோரெம்பாவாய் நம்பினான் புள்ளரையங்கோயல் வெள்ள விலசங்கெண்டரவங்கேட்டினையோ తోమాల సేవలో గర్భగుడిలో ఉన్న స్వామి యొక్క పంచబేరాలైన మూలమూర్తి భోగ శ్రీనివాసమూర్తి మలయప్ప స్వామి శ్రీదేవి భూదేవులు ఉగ్ర శ్రీనివాసమూర్తి ఉభయ దేవేరులు శాలగ్రామాలు శ్రీరామ సీతాలక్ష్మణులు శ్రీకృష్ణ రుక్మిణులు సుదర్శన చక్రతాళ్వార్ వీరందరికీ ఉపచారాలు చేసి ఒక నిర్ణీత పద్ధతి ప్రకారం ఉన్న పుష్పమాలల కొలతలతో వాటితో తయారు చేసిన మాలల్ని అలంకరిస్తారు ఆ కొలతల్లో వాటి సంఖ్యలో మాత్రం మార్పుండదు కాని అందులో పూర్చే పూలలో మాత్రం ఋతువులను బట్టి లభ్యమయ్యే పూలను ఉపయోగించటం జరుగుతూ ఉంటుంది మొదట మూలమూర్తి పాదాలకు తిరువడి దండలు సమర్పించడంతో ప్రారంభమై గర్భగుడిలో ఉన్న అందరూ దేవతామూర్తులను అలంకరిస్తూ సాగుతున్న ఒక్కో మాల స్వామికి అలంకరించే కొద్దీ స్వామి అందం ఒక్కో విధంగా సమ్మోహనపరుస్తూ ఉంటుంది ఆ పూలి తమ తపస్సు నెరవేరేది మీరే కదా అన్న బ్రహ్మానందంతో పొంగిపోతూ స్వామిని స్పృశించిన భాగ్యానికి పరవశించి తన్మయంతో మరింత పులకింతతో విచ్చుకుంటుంటే ఆ మనోహర ఘట్టాన్ని చూచి భక్తుల హృదయ కమలాలు విప్పారగా ఆ మహాద్భుత సన్నివేశాన్ని కాంచి నేడు మా జన్మ ధన్యమాయనని ఆ కొండలరాయుడి కోటి మన్మథాకారపు అండచందాలకు నిలువెల్లా పులకించిపోతూ ఉంటారు பெருந்தையர் மந்திரப்பட்டாரோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்ன நாமம் பலவன் நவின்னேளோ ரெம்பாவோ ாய் மாத்தவந்தாரவாதல் நாத்தத்துழாய் முடிநாராயணன் பண்பால் கோத்த பரிகரம் புண்ணிய பண்டவனால் கோத்தத்தின் வாய்வேந்த கும்பகரன் தோத்த உனக்க பெருந்தையல்தான் தந்தான் ஆத்தாழ்ந்தருடைய அரங்களமே ஏத்தமாய் புத்தரவைகள் பிரமையிலே போதுராய் தோடிமாரெல்லாரும் வந்து நின் முத்தம் புகழ்ந்த மயில் மன்னன் பேர் பாட சித்தாதே பேஜாதே செல்வ பெண்டாதே நீயத்த குரங்கம் பொருளேலோ ரெம்பாவாய் பெருமை கண்ணு திறந்து நினைக்கும் வழியே நின்று பால்சோரம் நினைக்கெல்லாம் சேராக்கும் நச்சல் வந்தங்காய் தன்னிடங்கை கோமானை சத்தாம் மனத்தை கிளையானை பாடவம் நீவாயிரவாய் இணைத்தார் எழுந்திராய் இதன்ன பேருரக்கம் அனைச்சொல்லத்தாரும் அறிந்தேனோரம்பாய் கேண்டானாய் பாவை கடம்புக்கார் பெண்ணை அடைந்த வியாழனுரங்கித்திரம்பினகான் போதலை கண்ணினாய் உள்ள குளிர குடைந்த நீராடாத பள்ளி கிடத்தியா பாவாயிரே நன்னாடால் செங்கல் தாம்பல் வாய் செங்கல் கோர வெண்பல் தங்கள்தாய தங்கிடுவான் போதந்தாயப்பவான் வாய்வான் மங்காயந்திராயுடையாய் சங்குடைய குரவேந்த தொடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோரம்பாங்கிலியா என்ன புறங்குதியா செல்ல நழையங்க மேல் போதருகின்றன் வெள்ளவன் கட்டுரையால் வண்டே துன்பாயிருதம் போதாய் உனக்கந்தவேருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன்னை கொள் கொல்லானை கொண்டாரை மாத்தாரை மாத்தடிக்க வல்லாரை மழை பாரேலாரும் நடந்த கோயில் காப்பாடு குடித்தோல் தருணமாதல் காப்பாடு மணிக்கல வந்தார் திரவாய் ஆய திருவிழியன் மணிவண்ணன் உயோமாய் வந்தோம் திருழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாட்டாதே அம்மா நீருளைக்கலவன் நீக்கேரம்ப நடந்த கோபனுடைய கோயில் காப்பாடு குடித்தோல்லம் தோரண காப்பாடு மணிக்கல வந்தால் மணிவர்ணனாய திருவியருமாயன் மணிவர்ணன் துயமாய் வந்தான் துயிலப் பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாத்தாரே அம்மா நினதலை கலவன் நீக்கேம்பாவானே கண்ணீரே சோரேரந்தையம் எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய் குழந்தை குலவிளக்கேன் எம்பெருமாத்தியோடரத்தோங்கி உரகடந்த உமர் கோமானே உறங்காதிருந்திராய் சமர்களனுடைய செல்வா பலதேவா உம்பையம்மைய உறங்கேலோரம்பாவளித்தோடாதோல்வழியான் நந்தகோபாலன் மருமகளே நட்பில்லாய் கந்தங்கமழங்குழலே கடையிலவாய் பந்தங்கள் கோழி அழைத்தனர் பந்தல் மேல் பல்கால் உயிரினங்கள் கோவினாக பந்தாவருடைய உண்மைத்துடன் பேர் பாட செந்தாமரை சீரார் விளையளிப்ப பந்து திரவாய் மகிழ்ந்தேளார் என்பார் நந்தகோபாலன் மருமகளே நட்பின்றாய் செந்தங்கமழம் குழலே கடையிறவாய் பஞ்சங்கள் கோழி அழைத்தனர் பந்தல் மேல் மல்கால் இரடங்கள் கோழினகான் பந்தாவருடன் மைத்துடன் பெயர்வார சந்தாமரை கையால் நீரார் வளையளிப்பார் வந்து திரவாய் மகிழ்ந்தாரம்பாவாக்கரிய கோட்டை கால் கட்டில் மேல் பெத்தல்ல வந்து மேலே கொள்பலால் ஓங்குழல் பிள்ளை உங்கள் மேல் எத்தனை ஓரம் தீரவட்டாயால் எத்தனை ஏடம் பிரிவாத்த இல்லாயால் தத்துவமன்னோரம்பாக்கமுஞ்சல்ல கப்பந்தமிழ்கங்களியே தீராய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தாக்கிழப்பந்துடன் கழிமடா தீழாய் வெண்முளை செவ்வாய் திருவரங்கள் அப்பின்னடங்காய் திருவேதிரடாய் முகவந்தடையம் தந்தன் மணாளை இப்போதே எம்மணிராட்டலோரெம்பாவாய் தளங்களில் வங்கி மேலளிப்ப மாத்தாதே வாழ்தெய்யம் வள்ளல் கடம்பசுக்கள் ஆத்த படைத்தான் மகனே அறிவுராய் மாத்தாய் மாத்தாரணக்கவளிதளைந்தன் மாதர்கன் ஆத்தாதவந்தன் அடிபணியுமா போல போற்றியாம் வந்தாம் மகிழ்ந்தோரம்பாவரசான் அபிமான வண்ணமாய் வந்தர்களின் பள்ளி கண்டு கீழ சங்கமிருப்பார்வான் வந்து கலை பெய்தான் திங்களிவாய் திருவிழாமலை போழியாவாம் திங்களமாதித்யம் விழுந்தார் போல் அங்கடிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குரிய எங்கள் மேல் யாவர் விழுந்தார்கள் மண்ணு கிடந்து வாங்கும் பெரியதெங்கும் அறிவத்தத்தில் விழுத்த பெருமையர் வங்க எப்பாடும் பேர்ந்துதரேன் முகர்ந்து முழங்கி புறப்பட்டே பூவை போவண்ணாம் உன் கோயில் போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காரத்திலிருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தருடனோ ரொம்ப முழங்கில் மண்ணு கிடந்துறாங்க சிறியதிங்க பரிவத்தத்தை விடுத்து மயர் பொங்க எப்பாடம் தேர்ந்துதரேன் மூரில் வந்து முழங்கி புறப்பட்டே போவை போவன் நாம் உண்மையுடைய போக்குடைய தீரிய சிங்கார ஜனத்திருந்த யாம் வந்த காரியமாராய்ந்தருடையனோரும்பாவாய் உலக கலந்தாய் அடிபோத்து சன்னங்க கல்லிலங்கள் சட்டாங்கள் போத்தேன் பொன்ன ஜெகட புதைத்தார் புகழ் போத்தேன் கண்டகுணிலாய் எறிந்தாய் கடல் குணவினையாய் எடுத்தாய் குணம் பார்த்தேன் பெண்ண பகலடக்கம் நின் கையல் வேல் பார்த்தேன் என்னென்ன தேவகமே பறைவான் இன்னியார் மந்தான் இலங்கையோ எம்பாவன் கண்ணகுணிலாய் எரிந்தாய் குணகுடையாய் அடைத்தாய் குணம் பார்த்தே வெண்ண பகை அடைத்தம் நின் கையல் பார்த்தே என்னன்னும் தேவகனே ஏற்றி பறைகொள்வான் இன்னையார் மந்தம் இறங்கலோரம்பாய் பிறந்து ஓரிரவில் உரத்தி மகனாய் ஒழித்து வளரா தரிக்கிலானாகில் தான் திருங்கி வாய்ந்தான் கழுத்தை பிழைப்பின் நரப்பண்ணனின் நடுமாற உன்னையரச்சத்து வந்தாமரதியாய எழுத்தக்க ஜென்மமும் ஜெவலமும் யாம்பாரே பரத்தமம் நேர்ந்த மகிழ்ந்தாரம்பாவாழ மணிவண்ணா வாழ்கள் நீராடுவான் வேலையார் நெய்வனகள் வேண்டுவன கேட்டியால் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாடந்த வண்ணத்துள் பாய்ந்து சங்கியங்கள் வாய்ப்பாருடையனவே பரப்பெரும்பரையே வல்லான் இதைப்பார ஒரு விளக்கே கொடிய விதானமே அருடையோரெம்பார் வெல்லம் சே கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யான் பெருசம்பானம் நான் பரிசிதான் நன்னாக சுடலமே தோல்வளையே தோடே என்னடைய பல்கழகம் யாமணிவாம் ஆடையுடப்பாவலன் பெண்ண வாழ்ந்தார முடலை பெய்த முடங்கை வழிவார குடியிருந்து குடிந்தாலோரம்பார் வெல்லந்து கோவிந்தா பொந்தன்னை பாடி பரகொண்டு யாம் பெருதம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாராம் பல்கலனம் யாமணிவாம் ஆடை உழப்பாமலன் பெண்ணே பாஞ்சாறு முடனை செய்த முடங்கை முடிவார குடியிருந்து உடைந்தாளெம்பாரம் சேர்ந்தென்பார் அறிவொன்றமில்லாதாய் குலத்தன் பொந்தன்னை பிறகு பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்ன வெல்லாத கோவிந்தாடமெங்கொடுக்க உண்டன்னை திருவேரடை கணவம் சீரி அருளார இறைவானை நாராய் வரையனோரம்பாவர்கள் வென்றன்னை வானம் சேர்ந்தன்பா பொன்னாய் பிறவி பிறந்தனாய் புண்ணியம் யாமுடைய புறையந்தமில்லாத கோவிந்தொழிக்க ஒழியாத அழியாத பிள்ளைகளும் அன்பினால் உன்னன்னை திருவேரழைத்தனவும் சிறியவா చతుర్వేద పఠనం చేస్తూ ఉండగా ప్రథమ ఆచార్య పురుషులు తాను తీసుకొచ్చిన తులసిని నాలుగు సార్లు అర్చకుల చేతికి ఇవ్వగా చతుర్వేదాలతో చతుర్భువనాలను ఏలే ప్రభువును అర్చిస్తూ నాలుగు సార్లు స్వామి పాదాలకు తులసి సమర్పిస్తున్నారు నిహోదాసస్య బర్హిషి హరి ఓం హరి ఓం ఏకాంగి నక్షత్రహారతికి సిద్ధం చేసి అర్చకులకు ఇవ్వగా బంగారు వాకిలి ముందు నుంచి సన్నడోలు బూర మంగళ వాయిద్యాల శబ్దం మధురంగా వినిపిస్తూ ఉండగా కులశేఖర ఆళ్వార్ పడి ముందున్న వేద పండితులు మంగళం పాడుతూ ఉండగా అదిగో నక్షత్రహారతి జరుగుతూ ఉంది ఇతర దేవతలకు ఇచ్చే ఈ హారతి యొక్క దివ్యమైన వెలుగుళ్ళు ఆ దివ్య మోహన మంగళాకారుని వేవేల అందచందాలను చూసి భక్తులు పరవశంతో గోవిందా గోవిందానుకు తన్మయంతో పలవరిస్తూ ఉండగా ఆనంద నిలయంలోని ఆ భక్తుల హృదయంలో అవ్యక్తమైన ఆనంద తరంగాలు ఉవ్వెత్తున ఎగసిపడుతూ ఉండగా అది స్వయంగా అనుభవించి అనుభూతి పొందవలసిందే తప్ప మాటల కందని నక్షత్ర హారతి తర్వాత కర్పూర హారతితో మొదట భోగ శ్రీనివాసమూర్తికి మూలమూర్తికి ఇతర మూర్తులకు నీరాజనం జరుగుతుంది అదిగో ఆ కర్పూర కాంతుల్లో కోటి ప్రభలతో వెలిగిపోతున్న కోనేటి రాయుణ్ణి భక్తుల పొంగు బంగారాన్ని కాంచండి సర్వైర్చ భూమిరాజాయే సర్వేశ్వరా జయమంగళం నీకు సర్వేశ్వరా జయమంగళము నీకు జలజవాసినికి జయమంగళము నీకు సర్వేశ్వరా సర్వేశ్వరా